எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ் எமது சகல கர்மங்களையும் நிறைவேற்றி வைத்துகின்றவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியா உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே வாழ்க்கையிலே வரக்கட்டுகள் வேண்டுமா வாழ்க்கையிலே கயிறுகள் நடக்க வேண்டுமா வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஆபத்துகள் முசீபத்துகள் இன்றி நாம் தூரமாக்கப்பட வேண்டுமா அப்படியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய கொஞ்ச அமலையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுபகானுகுவத்தாலா எமக்கு வரக்கத்துடைய ஊற்றுக்கண்களை திறந்து விடுவான் கயிறுகளை எல்லாம் ஏற்படுத்துவான் ஆபத்துகள் மோசமான நிலைமைகள் சோதனைகள் பித்தனாக்களை விட்டும் அல்லா எங்களை பாதுகாப்பான் தூரமாக்கி விடுவான் அவைகளை கூறி அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த நிலைமை ஒவ்வொருவரும் உணர்வோம் எம்மை அறியாமலே நாம் அந்த எஹலாசை விட்டும் மன தூய்மை விட்டும் தூரமாகி விடுகின்றோம் தூரமாகிக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த பயங்கரமான சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் செய்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் செய்தான் போடக்கூடிய எண்ணங்களை விட்டும் நாம் என்னுடைய அமல்களை பாதுகாத்து லில்லா அல்லாஹுக்காக என்னுடைய அமல்களை நிறைவேற்றுகிறேன் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலை அல்லாஹுடைய பொருத்தத்தை மையமாக வைத்து நான் செய்கின்றேன் அல்லாஹுடைய பொருத்தம் தான் எனக்கு தேவை அல்லாஹுடைய ரிலா தான் எனக்கு தேவை என்ற நோக்கத்திலே நாம் அமல்கள் புரிவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுபகானுகத்தாளத்திலே மாபெரும் வெற்றியாளர்களே நாம் சேர்ந்து கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நீங்கள் அல்லாஹுடைய லெக்காவை சந்திப்பை யார் நாடுகின்றீர்களோ அல்லாவை நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அமலம் சாலிஹா நீங்க சாலிகான அமல்களை செய்துங்கள் நல்லமல்களில் ஈடுபடுங்கள் உங்களுடைய அமல்களிலே யாரையும் கூட்டாக சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அவருக்காக செய்கிறேன் இவருக்காக செய்கிறேன் அன்னாருக்காக செய்கிறேன் என்று நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலேயும் கூட்டாக வேறு யாரையும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய அமல்களுக்கு பொறுமதி இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஜுந்திபின் நபீரத்திலே போய் சொல்கின்றார்கள் யார சூழல்லா நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் நல்லமல்கள் ஈடுபடுகிறேன் சதக்காக்கள் கொடுக்கிறேன் இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது மக்கள் என்னை ஆரவரிக்கின்றார்கள் மக்கள் எனக்கு புகழாரம் சொல்கின்றார்கள் அந்த நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்படுகின்றது என்னுடைய உள்ளத்திலே பூரிப்பு ஏற்படுகின்றது அதனால் என்னுடைய அமல்கள் ஏதும் கெட்டு போய் விடுமா என்று கேட்ட பொழுதுதான் இந்த குரானுடைய வசனம் அரங்கியதாக தப்சீருடைய உடமாக்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லதார்களே அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமா அல்லாஹுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அப்படியாக இருந்தால் உங்களுடைய அமல்களிலே வலா யுசுருக்கு அகதா உங்களுடைய அமல்களிலே வேற யாரையும் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய அமலை வேறுக்கு யாருக்குமாக செய்யாதீர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் மையமாக வைத்து செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த புராணம் இதற்கு விளக்கமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பவைருள்ளில் முசல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு வைலண்ட நரகம் அல்லதீனஹுமன் சாகூர் அந்த தொழுகையை பொதுபோக்கா செய்கின்றார்கள் அரைகுறையாக செய்கின்றார்கள் சோம்பேறிகளாக செய்கின்றார்கள் தொழுகின்றார்கள் ஆனால் தொழுகையிலே பொதுபோக்கு தவணையினமாக தொழுகின்றார்கள் குசுகுமோ இல்லாமல் தொழுகின்றார்கள் அல்லது இனகும் யுவாவும் அது மட்டுமில்லை மக்கள் என்னை பார்க்க வேண்டும் தொழுகியாளி என்று சொல்ல வேண்டும் இமாஞ்சமாத்து ஜமாத்து தொழுகின்றவர் என்று கூற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இவர்கள் எகலாஸ் இல்லாமல் மன தூய்மை இல்லாமல் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடாமல் அவர்கள் ஏதோ மக்களுடைய புகழாரத்துக்காக அவர்கள் தொழுகின்றார்களா இப்படியானவர்களுக்கு பவைலுள்ளில் முசல்லீன் அப்படியான தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம் வயலண்ட ஓடை என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது அப்படியான நிலைமை மட்டுமல்ல என்னை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தொழுகைக்காக வருகிறோம் வேறு யாருடைய புகழை பற்றி என்ன மக்கள் கிடைக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை நரகம் தான் கிடைக்கக்கூடியது எனவே தொழுகின்ற பொழுது அமல் செய்கின்ற பொழுது நம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்வோம் என்றாத்தார் அதற்கு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது மங்கான யுரீது ஹர்சல்லாஹரா நசிதிலஹூபி ஹர்சிஹி யாரு ஆகரத்தை மையமாக வைத்து அமல் செய்கின்றார்களோ ஆகரத்திலே கூலி கிடைக்க வேண்டும் ஆகரத்தில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே யாரே அமல் செய்கின்றார்களோ நசிதிலகூபி அரசிகி அவருக்கு ஆகரத்திலே நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அமல் செய்தார் அவருக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம் யாரே துனியாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி மக்களுடைய புகழாரத்துக்காக வேண்டி மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அமல்கள் விவாதத்துகள் செய்கின்றார்களோ அன்புக்குரியவர்களே நோக்கினா நாங்கள் அவர் கேட்டதை அவர் விரும்பியதை உலகத்திலே மக்களுடைய புகழாரத்தை கொடுத்து விடுவோம் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய கைசேதம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எந்த பங்கும் இல்லாமல் இருப்பார்கள் எந்த பாக்கியமும் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டாது ஆகரத்திலே நாளைய தியாமத்துடைய மைதானம் மிக பயங்கரமானது யானசி யானசி யானசி என்றெல்லாம் கத்திக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடத்திலே உதவி தேடுவார்கள் அன்புக்குரியவர்களே அந்த கட்டத்திலே நாம் செய்த கொஞ்ச அமல் பிரதி பலிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் உலகத்திலே மக்களுடைய பேர்களுக்காக செய்திருப்போம் என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அடைய போகிறோம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எந்த அளவு என்று சொன்னால் இவனு கையுமுல் ஜவுதி ரஹமுல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு பிரயாணம் செய்கிறார் அந்த கட்டத்திலே ஒரு பெரிய சாமான் பொதி அவருக்கு கிடைக்கின்றது சாமான் பொதி அவருக்கு கிடைக்கிறது சந்தோஷத்தோடு பெரிய ஒரு அவருக்கு கிப்ட் ஒன்று கிடைத்து விட்டது பெரிய ஒரு பொறுமதியான சாமான் ஒன்று கிடைத்து விட்டது என்று அவர் சுமந்து கொண்டு போகிறார் சிரமத்தோடு சுமந்து கொண்டு போகிறார் கஷ்டத்தோடு சுமந்து கொண்டு போகிறார் இப்படியாக நீண்ட தூரம் சுமந்து கொண்டு போய் கடைசியாக அதை அவிழ்த்து பார்க்கிற நேரத்தில் அதில் இருப்பது தன் மண்ணாக இருக்கிறது ஏற்றான் இவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய கைசதம் அடைவார் இதே போலதான் உலகத்திலே ஹஜ்ஜி செய்கிறார் உம்ரா செய்கிறார் சகஜத்து தொழுகிறார் இமான் ஜமாத்தை தவறாது தொழுகிறார் எத்தனையோ பள்ளிகள் கட்டுவதற்கு உதவி செய்கிறார் இப்படியெல்லாம் ஏராளமான உதவிகளை செய்தார் சந்தோஷத்தோடு எனக்கு நல்ல மௌத்து கிடைச்சும் எந்த கபூர் நல்லதாக அமையும் ஆகலத்து முடிவு நல்லதாக அமையும் என்றெல்லாம் ஆசையோடு அவாவோடு அமல் செய்கிறார் சுபகானல்லா இவருடைய எஹ்லாஸ் பால்படுத்தப்பட்ட காரணத்தினாலே மக்களுடைய பேர் புகழை விரும்பிய காரணத்தினாலே அந்த மண்மூட்டையை சுமந்து கொண்டு ஏமாந்து போனது போலதான் நாளைய கிராமத்தில் இவருடைய எந்த ஒரு அமலும் பிரயோசனமற்றதாக போய்விடும் என்பதை இவ்வளவு கையுமொழி ஜவுதி ரஹ்மஹமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவு தூரம் எம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் சில விவாயத்துகளிலே வருகிறது ஒருவருடைய அமல் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது அதனாலே தான் நபிசல்லாஹூ அலிவசல்லம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தவறாத நோன்பு பிடித்து வந்திருக்கிறார்கள் நோம்போடு இருக்கும் பொழுது எனது அமல் உயர்த்தப்பட்டால் அல்லாஹிடத்திலே கபூலியத்து கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தான் திங்களும் வியாழனும் தவறாது நோன்பு பிடித்து வந்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்படியாக அமல்கள் உயர்த்தப்படுகின்ற பொழுது ஏழு செக் பாயிண்ட்கள் இருக்கிறது ஏழு இடத்திலே பரிசீலிக்கப்படுகிறது அதிலே ஒரு இடம் தான் இந்த அமலிலே எஹலாசுடன் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கப்பட்டு அந்த அமல் எஹலாசுடன் இல்லை என்றால் திருப்பி கீழே அடிக்கப்பட்டுவிடும் திருப்பி அனுப்பப்பட்டுவிடும் அமல் கபூல் செய்யப்பட மாட்டாது அல்லாஹ் அப்படியான நிலைமைகளை விட்டு அனைவரையும் பாதுகாப்பானாக எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் இன்னமா தும் சருஹாதிகில் உம்மா بالعفائهم بدعواتهم وصلاتهم செல்லம் சொல்லி காட்டினார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹுடைய உதவி கிடைப்பது எங்களில் இருக்கக்கூடிய விலையினமானவர்கள் கண்டறியாதவர்கள் காலுடைந்தவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் நோயாளிகள் இப்படியானவர்களுடைய அந்த கஷ்ட நிலைமையை வைத்துத்தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு சுபஹானுகுத்தாலா உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான் பாதுகாப்புகளை தந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்கள் செய்யக்கூடிய துவா ஒவ்வொருவரும் கஷ்டமானவர்கள் வசதி குறைந்தவர்கள் மிக நோயாளிகள் இவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்று இந்த உம்மத்துக்கு பல செயல்களை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான் அதே போலதான் அவர்களுடைய தொழுகைகள் ஹலாசுடன் தொடக்கூடிய அந்த தொழுகைகளுடைய வழக்கத்தை கொண்டும் சொல்லிவிட்ட சொன்னார்கள் இந்த உம்மத்துடைய அந்த எஹலாசுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹு சுபஹான இந்த உம்மத்துக்கு பல கயிறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் இந்த உம்மத்துக்கு உதவி செய்கிறான் என்பதை சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே தூபாலில் முகலுசீன் எஹலாசுடையவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிஸ்லம் யாரெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அமல்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு சுப செய்தி நன்மாராயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்கள்தான் அவர்கள் இருள் நிறைந்த ஒரு இடத்திலே ஒளிவிளக்கு ஏற்றப்பட்டால் இருள் நிறைந்த இடத்திலே ஒளி விளக்கொன்று ஏற்றப்பட்டால் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போலதான் எஹலாசுடன் அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அளவு ஈடுபடக்கூடியவர்கள் காரணமாக பிரகாசம் ஏற்படுகிறது பறக்கத்தை ஏற்படுகிறது கைதுகள் கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்பும் வரக்கூடிய பயங்கரமான சோதனைகளை விட்டும் உம்மத்துக்கு வரக்கூடிய ஊர்களுக்கு கிராமங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் அந்த ஊர்களை கிராமங்களை எஹலாசுடையவர்களுடைய வரக்கத்தை கொண்டு தூரமாக்கி விடுகிறான் ஆபத்துகள் வராமல் தூரமாக்கி விடுகிறான் எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அந்த அமல்களை எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி எஹலாசுடன் செய்வோமோ நிச்சயமாக அல்லாஹு சுபகானுகுவத்தாரா வரக்கூடிய அந்த பலாய்கள் முசீபத்துகளை விட்டும் அல்லாஹு சுபகானுகுவத்தாரா பாதுகாத்து விடுவார் அபூதர் அலி அல்லாஹன் அவர்கள் நவீனத்திலே கேட்கின்றார்கள் யார சூழல்லா அனில் அனில் எஹலாஸ் அதாவது இஹ்லாசை தொற்றும் எனக்கு அறிவியுங்கள் சொல்லித்தாருங்களே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் ஜிபுரீல் அலி இடத்திலே கேட்கிறார்கள் ஜிபுரீல் அலி அவர்கள் அல்லாஹிடத்திலே எஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது சொல்கின்றார்கள் அல் எஹ்லாசும் ரகசியங்களில் ஒரு ரகசியம் என்னுடைய ரகசியங்களில் ஒரு ரகசியம் தான் அது எஹலாஸ் என்று சொல்லக்கூடியது நான் நாடிய அடியார்களுடைய உள்ளத்திலே அதை வைத்து விடுவேன் நாடியவர்களுக்கு அதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லாலு சொல்லியதாக ரசூலுல்லாஹி வரக்கூடியதை எனவே என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னல்தான் சுவரிக்கும் அம்பாரிக்கும் உங்களோட உருவங்களையோ அல்லது உங்களோட சொத்து சகங்கள் பணங்கள் காசி பணங்களையோ எதை பட்டம் பதவிகளையோ எதையுமே அந்த பார்க்க மாட்டார் வலாக்கின் எல்லூரிலா குழுவிக்கும் மாறிக்கும் உங்களோட உள்ளத்தையும் உங்களோட அமல்களையும் தான் பார்க்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சிலர்களை பார்த்தால் அவர்கள் சாதாரண மக்கள் போல்தான் இருப்பார்கள் அவர்களுடைய தகஜத்து அவர்களுடைய இரவு நேர தொழுகை அவருடைய இரவு நேர குரான் திலாபத்துகள் அவர்களுடைய மறைமுகமான சதக்காக்கள் அவர்களுடைய மறைமுகமான குடும்ப உறவுகள் சொல்லி முடிக்க முடியாது ஆனால் பார்வையில் பார்த்தால் வரை போன்றுதான் இருப்பார் ஆனால் அந்த அளவு யாருக்கும் தெரியாமல் நிறைய சதக்காக்களும் அமல்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படியான நல்ல கூட்டத்திலே அல்லா எம்மையும் சேர்த்தல்வானாக எனவே அல்லாஹு சுபகானுகத்தாலா உள்ளத்தையும் அமல்களையும் தான் பார்க்கிறானே தவிர அவனுடைய உருவத்தையும் அவனுடைய அந்தஸ்தையும் பட்டத்தை பதவிய அவனுடைய அவனுடைய சொத்துகளை அல்லாஹ் பார்க்கிறது இல்ல என்பதைத்தான் சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான் அமல்களை எண்ணுவதில்லை அல்லாஹ் அமல்களை எண்ண மாட்டான் ஒன்று ரெண்டு மூணு என்று எண்ண மாட்டான் நான் முப்பத்தஞ்சு ஹஜ்ஜி செஞ்சேன் முப்பது ஹஜ்ஜி செய்து விட்டேன் என்று பெருமை பாராட்டுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை அல்லா எதையும் என்றதில்லை தான் தராசில அல்லா அதனுடைய வெயிட் எப்படி என்று நிறுக்கிறான் நாளைய தியாத்மத்தில் அமல்கள் நிறுக்கப்படும் எந்த அளவுக்கு அமல்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அமல் கனதியாக இருக்கும் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அஹ்லிஸ் தீனக்க எற்பிக்கல் நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சரி எஹலாசுடன் செய்யுங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்கள் என்பதைத்தான் சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே நாம் அந்த அளவு செய்யக்கூடிய அமல்களோ மிக கொஞ்சம் அமலாக இருக்கிறது அதை மக்களுடைய பேருக்கு புகழுக்காக செய்வோம் என்றால் எந்த கூலியும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நிலடியார்களே நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படுகிறது அமல்கள் அளக்கப்படுகிறதில்ல எண்ணப்படுகிறதில்ல எனவே எங்கள் அமல்கள் வெயிட்டாக இருக்கணும் என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும் எனவே ஒரு அமல் செய்யும் பொழுது நாங்கள் செய்கின்ற பொழுதும் அதை அல்லாஹுக்காக செய்கிறேன் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் செய்தான் வருவான் இல்ல அல்லாவுக்காக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் செய்து முடிந்ததற்கு பிறகும் நான் அல்லாஹுக்காக செய்தேன் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்தேன் என்ற எண்ணம் வரும் என்றால் அந்த அமல்கள் அல்லாஹிடத்திலே கபூர் செய்யப்படும் ஏராளமான சம்பவங்கள் வரலாற்றிலே எழுதப்படுகின்றது நாம் அறிந்த சம்பவம் தான் மூன்று சகோதரர்கள் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இடைவழியிலே கடும் மழையாக இருக்கிறது காட்டாக இருக்கிறது உடனே ஒரு குகையிலே ஒதுங்கி விடுகிறார்கள் அந்த குகையிலே ஒதுங்கிய உலகு அப்படியே குகை வாயில் அடைபட்டு விட்டது மூடிக்கொண்டது அந்த நேரத்திலே மூன்று பேர்களும் செய்த அமல்களை அங்கே ஞாபகப்படுத்தி காட்டுகின்றார்கள் ஒருவர் சொல்கின்றார் ஒருவர் சொல்கின்றார் யா நானோ என்னுடைய தாயும் தகப்பனும் முதுமையாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நான் வேலைக்கு போய்விட்டு வந்து அவர்களுக்கு கொட்டகத்திலே அல்லது ஆற்றிலே பால் கறந்து பாலை கொடுத்து விட்டு தான் நான் தூங்குவேன் எனது பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் வளமைக்கு மாற்றமாக ஒரு நாள் நான் வரும் பொழுது அவர்கள் தூங்கிவிட்டார்கள் பால் கறந்து கொண்டு வந்து பார்க்கிறேன் அவர்கள் தூக்கமாக இருக்கிறது எழுப்பவில்லை எழும்பும் வரை அவர்களை நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன் குழந்தைகள் அழுது கொண்டிருந்தது யாருக்கும் கொடுக்கவில்லை அவர்கள் எழும்பிய பின்பு அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் குடும்பத்தார்களுக்கு அந்த பாலை கொடுத்தேன் யாகல்லா என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இப்படியாக ஹெதுமத்து செய்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடி உன்னுடைய விழாவை நாடி நான் அதை செய்தேன் தவிர வேற யாருக்குமாக அதன் வரக்கத்தை கொண்டு இதை கொஞ்சம் விடு என்று சொன்னால் கொஞ்சம் அகண்டு விட்டது கல்பாறை இப்பொழுது வெளியாக முடியாது இரண்டாம் அவர் சொல்லுகின்றார் யா என்னுடைய சாச்சாவின் மகள் ஒரு அழகான கண்ணியாக இருந்தால் அவளை அடைய வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருந்தது அவருக்கு ஒரு தேவை வந்தது என்னிடத்திலே பணம் வேண்டி வந்தால் நான் அவளுக்கு பணம் கொடுப்பது காயத்தமாகி பணம் கொடுத்து விட்டு எனக்கு வழிபட வேண்டும் என்று நான் சொன்னேன் அவளும் வழிபட அந்த வறுமையின் காரணமாக தயாராகிவிட்டால் நான் அவளிடத்திலே மிக நெருங்கி விட்டேன் எந்த அளவு நெருங்க வேண்டுமோ நெருங்கி விட்டேன் இந்த நேரத்திலே அவள் நீ அல்லாவை பயந்து கொள் நீ அல்லாவை பயந்து கொள் என்னுடைய கண்ணித்தனமை இழந்து விடாதே என்று அந்த வார்த்தையை சொன்ன பொழுது யாரோ உண்ட பேரை கேட்டு உனக்காக உண்ட பொருத்தத்தை நாடி நான் தூரமாகிவிட்டேன் அந்த செயலிலே ஈடுபடவில்லை யாழ்லா உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் அதை செய்ததாக இருந்தால் யாழ் என்னை இந்த புகையிலிருந்து புகையுடைய வாசல் அகற்றிவிடு என்று சொன்ன பொழுது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து விட்டது இருக்கிறது மற்றவர் மூன்றாவது சொல்லுகின்றார் யாரில் என்னிடத்திலே கூலிவக்காரர்கள் வேலை செய்தார்கள் சிலர்கள் கூலி வேலை எடுத்துக் கொண்டு போனார்கள் ஒருவர் கூலி கூலியை எடுக்காமல் போய்விட்டார் நீண்ட காலத்துக்கு பின்னாலே வந்தார் என்னுடைய கூலியை தாங்கள் என்று கேட்ட பொழுது நான் அவருடைய பணத்துக்கு பல ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகளை வாங்கி போட்டேன் அவை பெரும் பட்டியாக வளர்ந்திருந்தது வந்தவர் கூலி கேட்ட பொழுது இதோ உன்னுடைய இந்த அத்தனை நீ எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்ன பொழுது எஜமானே என்னை என்னை ஏளனம் செய்யாதீர்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் என்னுடைய கூலியை தந்துவிடுங்கள் என்று சொல்ல பொழுது இல்லப்பா உன்னுடைய அந்த கூலிக்காக வேண்டி போட்டவைதான் இவை அனைத்துமாக இருக்கிறது நீ எடுத்துக்கொண்டு போய் என்று தயங்காமல் எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்ன பொழுது அவன் அனைத்தையும் சந்தோஷமாக எடுத்துக் கொண்டு போனான் ரப்பே நாயனே அந்த கூலிக்காரனுக்காக கூலி கொடுத்தது அனைத்தையும் கொடுத்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடியாள்லா உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்தது எனவே உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்த காரணத்தினால இந்த இத இந்த குகையை கொஞ்சம் அகற்றிவிடு என்று சொன்ன பொழுது அங்கே குகையிலே கல் பாறை அகண்டதே மூன்று பேரும் வெளியாகி வெளியே வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆபத்தான கட்டத்திலும் அங்கே என்னை பாதுகாக்கிறது ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து புகாரியிலே வரக்கூடிய இந்த சம்பவத்திலிருந்து விளங்க கிடைக்கின்றது எனவே இது போன்று ஒன்று ரெண்டல்ல பல சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒரு சகோதரர் அவர் மனு இஸ்ராயல் காலத்திலே வாழ்ந்தவர் புகாமி வரக்கூடிய சம்பவம் அவர் நான் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் ஒருவருக்கு அங்கே சதக்கா கொடுக்கின்றார் அடுத்த நாள் காலையிலே வெளிவருகிறது ஒரு விபச்சாரிக்கு ஒருவர் வந்து பெரிய ஒரு சதக்கா கொடுத்து விட்டார் என்று செய்தி ஊரெல்லாம் பரவுகிறது அடுத்த நாள் இதைவிட நல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டும் என்று திரும்பவும் அங்கே போய் ஒருவருக்கு சதக்கா கொடுக்கிறார் அது யாருக்கு கொடுத்தது என்று சொன்னால் ஒரு பெரிய தனவந்தர் லோபியான தனவந்தர் பெரிய பணக்காரனுக்கு கொடுத்து விட்டார் அடுத்த நாள் காலையில் செய்து வருகிறது ஒருவர் சதக்கா கொடுத்திருக்கிறாராம் ஒரு பெரிய பணக்காரருக்கு கஞ்சனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று செய்தி வருகிறது இப்பொழுது நினைக்கிறார் நான் ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடுத்த நாளும் அவர் முயற்சி செய்து ஒருவருக்கு சதக்கா கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் என்றால் ஒரு பெரிய திருடனுக்கு ஒரு பெரிய கல்லனுக்கு போய் சதக்கா கொடுத்து விட்டார் இவர் செய்தது இவர் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்தார் நல்லொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் செய்தார் அந்த பறக்கத்தின் மூலமாக இந்த மூன்று பேரும் இந்த விபச்சாரியும் இந்த லோபியும் இந்த திருடனும் மூன்று பேர்களும் அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றிவிட்டான் அல்லாஹு இவருடைய வழக்கத்தை கொண்டு எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியாக எஹலாசை பற்றி சொல்வதென்றால் ஏராளமான குரானும் ஹதீஸும் மனிதர்களுடைய நலவுக்காக வேண்டி அல்லாஹ் குரானிலே ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் என்னுடைய அமல்கள் எஹலாசுடன் இருக்க வேண்டும் மன தூய்மையோடு இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் மண் தலைவர் துன்யாவி அமலில் ஆகிறார் ஆகரத்துடைய அமல்களை கொண்டு தொழுகையும் ஆகராவுடைய அமல் அச்சும் நோம்பும் சக்காத்தும் சதக்காவும் அனைத்தும் ஆகுராவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இவைகளை யாரு துனியாவுடைய நோக்கத்தை வைத்து துனியாவிலே பேர் புகழ் வாங்குவதற்காக செய்கிறார்களோ தமிசல்லாஹு அவருடைய முகத்தை மாற்றி விடுவான் அல்லாஹு தாலா நாளைய கியாமத்திலே அவருடைய அவருடைய ஞாபகார்த்தங்களை எல்லாம் அழித்து விடுவான் அட்ரஸே இல்லாமல் ஆக்கி விடுவான் நாளைய கியாமத்திலே நரகத்திலே அவருடைய பெயரை பதிவு செய்து விடுவான் என்பதை அதிசலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அளவு பயங்கரமான ஒரு பாவம் தான் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்பதை எமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது போன்று ஏராளமான சம்பவங்கள் குசுமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு சஹாபி இவர் யுத்தத்திலே பயங்கரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் சொன்னார்கள் இவன் ஒரு நரகவாதி என்று சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது கொஞ்ச நேரத்திலே அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டு சாகிறார் தற்கொலை செய்து கொள்கின்றார் சுபகானல்லா உலமாக்கள் எழுதுகின்றார்கள் இவருடைய எகலாஸ் இல்லாத காரணத்தினாலேதான் இந்த நிலைமை உருவாகியது என்று எனவே எம்முடைய வாழ்க்கையை அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆபத்துகள் முசீபத்துகள் சோதனைகள் இருந்து எமக்கு பாதுகாக்க கிடைக்க வேண்டுமா நாம் அப்படியாக இருந்தால் எஹலாசுடன் அமல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னல் முறாயி அதாவது எஹலாஸ் இல்லாமல் மக்கள் காட்டுவதற்காக மக்களுடைய பேர் புகழுக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் யுது ஆயாமல் கியாமத்திலே அழைக்கப்படும் நாலு பேர்களை கொண்டு அழைக்கப்படும் யா முராயி மக்களுக்கு காட்டுறதுக்காக மக்களுடைய பேர் புகழில் வாங்குவதற்காக அமல் செய்தவர்களே என்று யா முராயி என்று கூப்பிடப்படும் யா முகாதி அநியாயக்காரனே சதிகாரனே சதிகாரனே என்று நாளைய கிராமத்தில் அவருக்கு பேர் சுட்டப்பட்டு கூப்பிடப்படும் யா முஸ்லிக் யா முஸ்லிக்கே இணை வைத்தவரே இணை வைத்தவரே என்று கூப்பிடப்படும் அதே போல யா காவிர் நிராகரித்தவனே என்று நாளைய கிராமத்திலே இப்படியான முறைகளிலே அந்த எகதாஸ் இல்லாமல் அமல் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே அதனால நாம் செய்யக்கூடிய அமல்கள் எகதாசுடன் செய்யப்படும் என்றால் தான் நிச்சயமாக எல்லா இடத்திலே பெரும் கூடியிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய எல்லா நிலையார்களே இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம் எத்தனையோ பேர்கள் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்லவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அந்த நல்லவர்கள் ஈடுபடும் பொழுது எத்தனை சிலர்களுடைய உள்ளத்திலே டிவியிலே வர வேண்டும் பேஸ்புக்கிலே வர வேண்டும் போட்டோவிலே வர வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் கொடை வள்ளல் என்று புகழ வேண்டும் என்ற விடயத்துக்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் அமல்களில் ஈடுபடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே எத்தனையோ பேர்கள் பள்ளி வாசல் கட்டுவதற்கு அல்லது மதரசாக்களுக்கு வேறு தேவைகளுக்கு போகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன் அந்த பள்ளிக்கு கொடுத்தேன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று ஏராளமானவைகள் எல்லாம் சொல்லி காட்டி விட்டுட்டார் அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஈமான் கொண்டவர்களே லா துபுத்திலோ சதக்காத்துக்கும் பில் மண்ணி வல்லதா மக்களை நோவினைப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டு உங்களுடைய சதக்காக்களை செய்து உங்களுடைய சதக்காக்களை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே தனவந்த பெருமக்களே செல்வந்தர்களே அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறானா நாம் எம்முடைய கட்டித்தனத்தை கொண்டு பெற்றதல்ல பிறக்கும் பொழுது மிஸ்கீனாக பிறக்கிறோம் மௌத்தாகும் பொழுது மிஸ்கீனாக போகிறோம் ஒரு பதிமூன்றியார் கவன் துணியோடுதான் கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துவிட்டு போக போகின்றோம் வரும் பொழுது நாம் பிறக்கின்ற பொழுது நான் ஒரு கோடீஸ்வரன் என்று பிறக்கவில்லை பணக்காரன் என்று பிறக்கவில்லை என்று பிறக்கவில்லை பிறக்கின்ற பொழுது வெறும் உடம்போடு பிறக்கின்றோம் பிறந்து கொஞ்ச தான் படைத்தவன் அவ்வா எங்களுக்கு செல்வ வாக்கியங்களை சொத்து சுகங்களை பட்டம் பதவிகளை எல்லாம் தருகின்றான் எனவே அவைகள் தந்துவிட்டதென்றால் பெருமை அடித்துக் கொண்டு நாம் சொல்லி காட்டிக் கொண்டு அவைகளை செய்வோம் என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறார் உடம்பின் மூலம் அமல் செய்கிறோம் இந்த அமலை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவருடைய வேட்புகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்நாளெல்லாம் எத்தனை பேர்கள் ஆஸ்பத்திரியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அல்ல ஒரு நரம்பை சுருக்கிவிட்டார் என்றால் வீட்டிலே ஆஸ்பத்திரியை நாம் படுத்து விடுவோம் என்னால் என்ன அமல் செய்ய முடியும் எம்முடைய பணங்கள் ஒரு வருத்தம் வந்துவிட்டால் கோடிக்கணக்கு செலவழித்து பணத்தை ஆக்கி விடுவோம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் எனவே தந்தவைகள் அல்லாஹுடைய அருள் என்று சொல்லி நினைத்து அல்லாஹிடத்திலே அதிகமாக துவா கேட்டு யாழ்லா எஹலாஸ் எனக்கு நசீபாக்கி யாழ்லா எஹலாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கிட்ட தந்திருந்து நாங்கள் எங்களுடைய துவாக்களிலே அதிகமாக எஹலாசை நாங்கள் கேட்டு அமல் செய்வோம் என்றால் தான் நிச்சயமாக அவைகளுக்கு ஆகலத்திலே கூலி கிடைக்குமே தவிர இல்லை என்றால் நிச்சயமாக அவைகளுக்கு கூலி கிடைக்க மாட்டாது எத்தனையோ பேர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் பெற்ற தாய் உதவி செய்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அவைகள் எல்லாம் சொல்லி காட்டி நான் இப்படி எல்லாம் செய்தேன் அப்படி எல்லாம் செய்தேன் என்றெல்லாம் சொல்லி காட்டி மனதுகளை புண்படுத்தி நோவினை செய்து அநியாயமாக செய்த அந்த நன்மையை பாலாக்கிக் கொள்கின்றார்கள் அந்த அன்பிற்குரியவர்களே அதனால் எந்த கூலியும் கிடைக்க மாட்டாது இவருடைய மௌத்து இவருடைய கபரு இவருடைய ஆகரத்து பயங்கரமான நஷ்டத்துக்குள்ளாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை எனவே அது மட்டுமில்லை உலகத்திலே ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது உலகத்திலே கஷ்டங்கள் ஆபத்துகள் நெருக்கடிகள் வருகின்றதா எகதாஸ் இல்லாமல் செய்த அமல்தான் என்பதை சென்ற ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே எத்தனையோ பேர்கள் ஜனாசா வீடுகளுக்கு செல்கின்றார்கள் ஜனாசா வீடுகளுக்கு போய் சிலர்கள் தொழாமல் இருந்து முசாபா செய்துவிட்டு வருவதற்கு மட்டும் போகின்றார்கள் என்ன காரணம் போகாட்டி சரியில்லை ஜனாசா வீட்டுக்கு போகாட்டி என்ன கடக்கெடுக்க மாட்டார்கள் மக்களுடைய புகழுக்காக போவதை கொண்டு அங்கே ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் அங்கே நல்லடக்கம் செய்து விட்டு வருவோம் என்றால் ரெண்டு பேராத்து நன்மை கிடைக்கிறது ஒரு பேராத் என்றால் இஸ்ரேல் உகன் உகது மலை அளவு நன்மை என்று சொல்லல்லாஹ் சொல்லும் சொன்னார்கள் இரண்டு உகது மலையுடைய நன்மை கிடைக்கிறது அந்த நன்மையையும் மக்களுடைய பேருக்காக புகழுக்காக குடும்பத்திலே நல்ல பேர் பெற வேண்டும் என்பதற்காக தலையை காட்டுவதற்காக அங்கே ஜனாசாவுக்கு போனால் அந்த ஒரு ஒரு பேராக்கும் அங்கே கிடைக்க மாட்டாது அவருக்கு கிடைக்கக்கூடியது பயங்கரமான முடிவுதான் என்பதை விளங்க வேண்டும் எனவே ஜனாசா வீட்டுக்கு போகின்றோமா அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி சொல்லுகின்றோம் எந்த ஒரு அமலை செய்தாலும் ஈமானன் பக்தி சாபன் ஈமானோடு செய்ய வேண்டும் அல்லாவுடைய நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் அல்லாஹ் கூடி தருகிறான் நன்மை தருகிறான் என்ற அந்த நீயத்துகளோடு தான் அமல் செய்ய வேண்டுமே தவிர அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டுமே தவிர மக்களுடைய புகழாரம் விரும்பி அங்கே அமல் செய்வதில்லை ஒரு நோயாளியை விசாரிக்க போகிறோம் ஒருபதாயிரம் மலாய்க்கமார்கள் எமக்காக துவா செய்கிறார் காலையிலே போனால் மாலை வரைக்கும் எழுபதாயிரம் மலாய்க்கமார்கள் துவா செய்கிறார்கள் காலையில் மாலையிலே போனால் அடுத்த நாள் காலை வரைக்கும் எழுபதாயிரம் மலாய்க்காமார்கள் துவா செய்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது மக்கள் என்று விளங்காமல் இருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய பேருக்காக புகழுக்காக அந்த குடும்பத்துக்கு போகாட்டி கணக்கெடுக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒருவர் அவரை போய் பார்க்காட்டி எங்களை எங்களை கணக்கெடுக்க மாட்டார் எங்களை எங்களை நோய் பார்க்க வரமாட்டார் என்ற அந்த எண்ணங்களில் மக்களுடைய பேருக்காக புகழுக்காக போகின்றால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது அதற்கு மாற்றம் மூலமாக பாவம் தான் எழுதப்படும் எனவே நாம் போகின்ற பொழுது நோயாளியை பார்க்கின்ற பார்க்க போகின்ற பொழுது இப்படி எல்லாம் நன்மை கிடைக்கிறது அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக நான் செய்கிறேன் என்ற அந்த ஹிலாசுடைய தன்மையோடு நாங்கள் நோயாளியை பார்க்க போனாலும் ஜனாசா வீட்டுக்கு போனாலும் தொழுதாலும் சதக்கா செய்தாலும் குமருகாரியங்களுக்கு உதவி செய்தாலும் பள்ளிவாசல் கட்ட உதவி செய்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ரா செய்தாலும் அனைத்து அமல்களையும் நாங்கள் தகச்சத்து தொழுதாலும் எத்தனையோ இமாம்கள் அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு நமாஸ் பறிபோய்விடும் என்று குரான் ஓதி இருக்கிறார்கள் எனவே ஏந்தளவு மறைத்து செய்வது தெரிந்து விட்டாலும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காகத்தான் செய்தேன் வேற யாருடைய பொருத்தமும் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் என்ன பொருந்திக் கொண்டால் போதும் அல்லாஹ் என்ன கபூல் செய்து கொண்டாலே போதும் என்ற அந்த நீயத்துகள் எம்முடைய உள்ளத்திலே வருமென்றால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான் எனவே அன்புக்குரியவர்களே இன்று எத்தனையோ பேர்கள் அமல்களை வீணாக்கிக் கொள்கிறார்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எத்தனையோ லட்சங்களை கொடுக்கிறார்கள் அமல்கள் அமல்கள் செய்கிறார்கள் நடுநிசையில எழும்பி குரான் ஓதுகிறார்கள் தாஜத்தை தொழுகிறார்கள் ஆனால் எஹலாஸ் இல்லாமல் போய்விடும் என்றால் எந்த எவ்வளவு சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டு கொடுத்ததாக இருந்தாலும் அமல் செய்ததாக இருந்தாலும் ஒன்றுமே அல்லாஹிடத்திலே கபூர் செய்யப்பட மாட்டாது எனவே அந்த நிலைமைகளிலிருந்து எம்மை பாதுகாத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நல்லமல்களில் ஈடுபட்டு அல்லாஹிடத்திலே நற்பேறுகளை பெற்று வரக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள் சோதனைகள் இருந்து எங்களை பாதுகாத்து மேலான சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக யாழ்டைய பாவங்களை மன்னித்தல்வாயாக என்னை பொருந்திக் கொள்வாயாக நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக செய்யக்கூடிய அமல்களை எகதாசுடன் செய்ய நசீபாக்குவாயாக என்னை செய்யக்கூடிய அமல்களை எகதாசுடன் செய்ய நசீபாக்குவாயாக ரப்பே நசீபாக்குவாயாக உன்னுடைய ரகசியத்தில் ஒரு ரகசியமாக இருக்கிறது யாழ்லாம் அந்த ரகசியத்தை எமக்கும் தந்து விடுவாயாக நாயனை நாளைய கிராமத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக உலகத்திலே வரக்கூடிய சோதனைகள் ஆபத்துகள் முசீபத்துகள் என்று எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா ரப்பே அமல்களுடைய ஆசையை தருவாயாக பாவங்களை மட்டும் எம்மை தூரமாக்கி விடுவாயாக கடைசி முடிவை கனிமாவுடன் ஆக்கி தருவாயாக எம்முடைய கவலை வெளிச்சமாக்கி தருவாயாக ஆசரத்து முடிவை நல்லதாக்கி தருவாயாக செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் எகலாசுடன் செய்த கூலி எமக்கு தந்தல்வாயாக நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்து கொள்வாயாக வாஹர் தவான அலமதுல்லா